திருச்சிற்றம்பலம் திருவாலி அமுதனார் இயற்றிய திருவிசைப்பா ஸ்தலம் கோயில் திருச்சிற்றம்பலம் மையல் மாதொரு கூரன் மால்விடையேறே மான்வரியேந்திய தடம் கையன் கார்புறையும் கரை கண்டன் கனல் மழுவான் ஐயன் ஆரழலாடுவானடி நீர்வயல் தில்லை அம்பலதான் செய்ய பாதோ வந்தன் சிந்தை உள்ளிடம் கொண்டனவே சலம் போற்றாமரை தாழ்ந்தெழுந்த தடமும் தடம் புனல்வாய் மலர் தழியீர் அலம்பி வண்டரையும் அணியார்த்தில்லை அம்பலவன் புலம்பி வானவர் தானவர் புகழ்ந்தேத்த ஆடுபோர் கழல் சிலம்பு கிண்கிணியின் சிந்தையுள்ளிடம் கொண்டனவே குழல் கோதை மார்குயில் போல் மிடறிய கோல மாளிகை திரண்ட தில்லை தன்னுள் திருமல்கு சிற்றம்பலவன் மருண்டு மாமலையான் மகள் தோழ ஆடும் கூத்தன் மணிபுரை தரு திரண்ட வான் குற்றங்கென் சிந்தையுள்ளிடம் கொண்டனவே போழ்ந்தீயானை தன்னை போரூப்பன் மகளுமை அச்சங்கண்டவன் தாழ்ந்த தன் புனல் சூழ்த்தடமல்கு சிற்றம்பலவன் சூழ்ந்த பாய்புலி தோல் மிசை தொடுத்து வீக்கும் பொன்னூல் தன்னினோடு தாழ்ந்த கச்சதன்றே தமிகேனை தளர்வீத்ததே பந்த பாசமிலாமர பாசோ பாசோ நீக்கிய பன்முனிவரோடு அந்த வணங்கும் அணியார்த்தில்லை அம்பலவன் செந்தழல் புரைமேனியம் திகழும் திருவயிரும் வயிற்றேனுள் உந்தீவான் சூழி என்னுள்ள துள்ளிடம் கொண்டனவே குதிரை மாவோடு தேர்பல கூவிந்து ஈண்டு தில்லையுள் கொம்பனாரோடு மதுரவாய் மொழியார் மகிழ்ந்தேத்து சீற்றம்பலவன் அதிர அதிரவார்கழல் வீசே நின்றழகாம் நடம்பையில் கூத்தன் மேல் தீகள் உதர பந்தனோ என்னுள்ள துள்ளிடம் கொண்டனவே படங்கொள் பாம்பணையானொடு பிரமன் பரம்பரமா அருளென்று தடங்கையால் தொழவு தழலாடும் சிற்றம்பலவன் தடங்கை நான்கும் மத்தோள்களோ தடமார்பினில் பூண்கள் மேற்றிசை விடங்கொள் கண்டமன்றே வினையேனை மேலி வீத்தவே செய்ய கோடுடன் கமல மலர் சூழ்தரு தில்லை மாமரையோர்கள் தாந்தோழ வையம் உய்ய நின்ற மகிழ்ந்தாடு சிற்றம்பலவன் செய்யவாயின் முறுவலும் திகழும் தீரு காதும் காதினில் மாத்திரைகளோடு ஐயத்தோடும் அன்றே அடியேனை ஆட்கொண்டனவே செற்றுவன் புரந்தி எழச்சீலை கோலி ஆரழல் நானவன் எற்றி மாமணிகள் எரி நீர்த்தில்லை அம்பலவன் மற்றை நாட்டம் இரண்டோடு மலரும் திருமுகமும் முகத்தினுள் நெற்றி நாட்டமன்றே நெஞ்சூளே தீழைக்கின்றனவே தொற்று கழ்வான் கமல மலருழக்க கரும்பு நற்சாறு பாய்தர மறுக்கமாய் கயல்கள் மடைபாய்தில்லை அம்பலவன் முறுக்கு வார்ஷிகை தன்னோடு முகித்த அவ்வகத்து மொட்டோடு மத்தமூ பிறைக்குள் சென்னி என்றே பிரியாது என்னுள் நின்றனவே தூவி நீரோடு பூவை தொழுது ஏத்து கையினராகி மேக்கதோர் ஆவி உள்நிறுத்தி அமர்ந்தூரிய அன்பினராய் தேவர் தாம் தோழ ஆடிய தில்லை கூத்தனை திருவாலி சொல்லிவை மேவ வல்லவர்கள் பிடையானடி மேவுவரே திருச்சபை சுவாமி ஆனந்த நடராஜமூர்த்தி அம்பிகை சிவகாம சுந்தரி மூலஸ்தானம் ஸ்ரீமூலநாதர் அம்பிகை உமா பார்வதி திருச்சிற்றம்பலம்